ഭക്തനാഥരി ഭക്തിരാളേന്ദ്രമിത്രാഞ്ജലിമത്മനാംഗുതമണം പ്രണതാത്മനേദ്യം ഗുരുമഹമണദേത്യ നരഭഗപരികലത്വം ദുർഗമാതാ ദുഗാമാസുരമതമന്ദം രംഗനാദിത്യദാക്ഷ லிபத்தோர் நரகாய் உண்ணாகல கமலம் துடினா முன்னாக இருத்தான் நிறுத்தாங்கள் மேனச்சேரும் வழியிருத்தான் வந்தான் என்று அங்கமிடத்துத வேண்டிய வேதங்குலாதிபுரன் ஒழியிருத்தான் பல்லாண்டு மல்லாண்டு மல்லாயிரத்தாண்டு நூறாயிரம் மல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா காப்பு நின்னோடும் ஆயிரம் வல்லான்னு வடிவாய் நின் வளமார் மேல் வாழ்கின்ற மங்கையும் வல்லான்னு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் வல்லான்னு படைவார் பக்கமழங்கம் அப்பான் சென்னியவம் வல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு பலோடு நூறாயிரம் வல்லாண்டு திண்டோள் மணிவண்ணா உண்டபடி காப்பு ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நெல் மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராடியம் பல்லாண்டு படைவார் வக்க வழங்க வப்பான் வந்து வண்ணம் மணமங்கொன்மேன் கூழாள்பட்டு நன்னீர்களை எங்கள் குழுவினை புதலட்டாலம் இலங்கை எங்கள் குழாம் புகுந்து கூடுமணமடையீர்கள் வரம்பொருள் வந்தொல்லை கூடுமினார் நாராயணாயவன் பாடுமணமுடை பத்தருள்ளேர் வந்து வல்லாண்ட குலத்தை கதிபதியாய் அதுரை குலத்தை எடுத்து கலந்து இருடைய தந்தனக்கு சொல்லு பண்டை குலத்தை தவிர்ந்த வல்லாண்டு தொடங்கி வந்து வழி வழியாக்கினார்

കൈയടയ്ക്ക എങ്കളത്ത് തെപ്പനടുകാതുക്ക് കൊണ്ടളമേ നല്ല എണ്ണ വെള്ളയിലാക്കമല്ല ഉടുത്ത് കളന്തനൻ പീതഹവാട് ഉടുത്ത് കളത്തതുണ്ട് ഉടുത്തതുഴായി മലർ തൂടി കളന്തന തൂടി നിത്തൊണ്ടരുകളെ തിരുവോല തിരുവിഴമേൽ படுத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு மேலும் பெருமானுந்தரு கடியாமின் அழுத்தப்பட்ட அண்ணாலே அடியாங்களடி குடில் வீடு பத்திந்தது திருமதுரையில் விலை குனிந்து ஐந்தலைய வைனாக தலை பலவரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனே பவித்திரனை பரமேட்டியே தன்னை விட்டது தன் விரும்பியதான் வெண்ணுரைப்பார் நமோ நாராயணாய பல்லாண்டும் பரமாத்மனை சோழ்ந்திருந்தேத்துவர் பல்லாண்டு பல்லாண்டு பவித்திரனை பரமேட்டியை താരകമെന്നും വില്ലാണ്ടാൻ തന്നെ വില്യമത്ത് വിട്ടത് തൻ എണ്ണം ചെൻകുരകാരെണ്ണം മറിവെളിയ വന്മരുളരെണ്ണം മറമറകളെ എപ്പോഴും മണത്താലും വായാലും മൺകുരഹർ പേനമണത്താൽ എല്ലാതിലും തനത്താലും ഏലും കുറികളെ രാമാസമുനിതൻ വായ്ത്ത വളർപ്പാനം മണങ്ങി ആയിട്ടവരൻ ശ്രീരാസനഗോപൻ തമിഴ് വേരൻ നിരയ്ക്കും പേരാറ ഉള്ളം വരെ വാർത്തികളും സോളൻ தமிழ் மறைகளாய் இரவம் தாய் சினகோப்பன் மைம்பார் வளர்த்த இடத்தாய் ராமானுஷன் கடையாகி துக்கியம் உனது மகத்துவதி மலர்ந்தது வா அடிச்சோதினே நன்னா தாமரையாய் அலர்ந்தது பல்கலனாய் கலந்ததுவோதியாய் உனது மகத்தோதி மலர்ந்தது அடிச்சோதினே நன்னா தாமரையாய் அலர்ந்தது பல்கலனாய் கட்டுரை கீழ்தாமரை நின் கண்பாதங்கையம்மா துட்டுழைத்த நண்பன் உன் திருமேனி ஒளியுவாது உலகுன்னை புகழ்வெல்லாம் பெரும்பாலும் பட்டுரையால் உட்கண்ணே காட்டுமால் பரஞ்சோதி நீ பரமாய் நீ நிகழ்ந்தவன் மத்தார் பரஞ்சோதியின் மயன் படியாமி நிகழ்கின்ற பலருலகம் படைத்தார் எம் பரஞ்சோதி கோவிந்தா பண்புரைக்க மாட்டாதே யாயில இம்மலர் தலமாயால நின்மாத்தாத மலர் புறைய திருவுருவம் மனம் வைக்க பல சமய மலிவடுத்தாய் மலர் துழாய் மாட்டேனி மனம் வைத்தாய் மாரியாரம் மலர்களின்

மாதூடாயானமாய் முழுதுமாய் முழுதியன்னாய் மாதூடாவான் கோலத்தே அமரர்கோன் வழிபட்டால் மாதூடா உலமாத மலர்ச்சோதி மழைக்காதவை நுரிய சக்கரனை வளர்த்தையாய் தொலங்காதல்களில் இறப்பான் புல்லோந்துதோ நினைய மலையாத நாள் மேதத்துள் நின்னா தொடரே

சிறப்போட பலர் வாழ தொடங்குரு தொடகாவன் படைத்தா எம் மகிழ் வண்ணன அண்ணாள் நீ தந்தா ஆக்க என் வழி விழழ்வ முன்னே ஞானம் படைத்தா எம் மகிழ் வண்ணன அண்ணாள் நீதந்தா ஆக்க என் வரை வன்மாமைய வளந்தாயம் பாமனா தொடர்கள முதலில் நின் மாதால் சேர்ந்த வெற்பதன் ஞான உலகை பாரதப்போர் எல்லா தேனைய தவிர்த்து தவிர்த்த தொடரொழியாயே என்ன வேட்டி கேடு எங்கள் நிறைந்த அருளாய் வந்தாய் போல வந்து வெண்மனத்தினே சிந்தாமருடையாய் இதுவே இதுவாய் அற்பகாரங்கள் அவதுவை தகம் தொழிந்த இறங்கினஞ்ச விஞ்ஞானமென்னே வினைகள் பிறப்பழுந்து ஒளிவர நிறைந்தனா விஞ்ஞான ஜோதி கர்ணனமே துன்பமனாலே விடுத்துமிழ முதலண்ணே உங்களல் வணங்கி சில கண்ணா என் பரஞ்சுடரே கோவகின்றேன் காண்பால் கோவே கோவே கொடுமனை கோத்தல் நின்று என்ன உழவன் உலகமெல்லாம் தாவிய அம்மானை எங்கனே தலைப்பையாள நமந்தவர் வாதம் விட்டார் வந்த உலகமுடையவனை உயிர் வாழ்வாளை ஆயிரத்தொலை பத்த உயிரின் மேலாக்கை உயிர்களல்ல உலகமுடையவனை உயிர் வெள்ளாளை தென்குரமாலை ஆயிரத்தொலை உயிரின் மேலாக்கை உளவில் காலமல்ல உடனாய் மன்னே வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் காலமெல்லாம் உடனாய் மண்ணே வழிவிழா அடிமை செய்ய வேண்டும் எந்த தந்தை தந்த தந்தைக்கு மந்தை

தாங்கள் தங்கள்க்கு நல்லுணமே தெய்வங்கர துறைவார்க்கு மிகேல் உணவுத்தம தாங்கள் தங்கள்க்கு நல்லுணவே செய்வார் நீர் உணர்வு வங்கொண்ட மண்புவானவர் வானவர் ஓனுடன் குளிர்மலை காத்தவன் அன்னியாள அளந்தவிரான் திருவேங்கடமாவலை ஒன்றுமே நம்பினை வாயுமே குளிர்மலை காத்தவன் அந்நியால அளந்தபிரான் திருவேங்கடமாமலை ஒன்றுமே தொழா நம்மினை வாயமா பிறப்பிறப்பு பிடி வீமாறுகை திருவேங்கடத்தாய் அடைத்தாமரை வாயல்ல மனத்துள்ள வைப்பார்கள் வரை எல்ல நீழ்வல் குருஹோத்தரவன் சொல்லாயத்து இப்பத்தம் வல்லவர் வாழ்வர் வாழ்வையே வாழ்வரப்பே மண்பாவிய வேதனை வரலல்லர் வணங்கா பெருமிழ் நேர்மமியங்கா புகழன் பண்பரவை அங்க தீயங்கா வாயுமங்க நேல் துடரிடண்டமெங்க இகழ்விலை தீயங்கா வாயுமங்க நேல் துடரிடண்டமெங்க அழைத்தமங்க மேபுதேர் மாறியங்கோ விளங்குதாரங்களங்கோ ஞான நல்லாவியங்கோ பாவதே கண்ணனம்மாள் அங்கதர் அடியனங்க அஞ்சன பண்ணனங்க சாதிமாணிக்கமங்க முத்தமங்க சாதினை நேர் அடியவர் வினகடக்க நச்சுமாமருந்தவங்கோ நலங்கடலமுதவங்கோ கட்டையங்கோ அனுஜவயடியங்கோ நெச்சுவைத்தேலங்கோ துணியங்கோ பாலங்கோ ஆலங்கோ நான்கு வேத பயணங்கோ சமய நீது நூலங்கோ நுடங்கு வேலு இதயங்கோ வினயன்னே கவயனங்கோ வானவர் மோகமங்கோ வானவர் முத்துமங்கோ செல்லமெங்கோ ஊனமேல் சுவர்க்கமெங்கோ ஊனமேல் மாக்கமெங்கோ ஒளிமணி வண்ண ஒளிமணி வண்ணனங்கோ ஒருவர் என்ன அப்பன் நளிர்மதித்துறையடங்கோ நான் முகக்கரமுடங்கோ கரிமல கண்ணனை மாயனை கண்ணனை மாயன் தன்னை கடல் கடைந்த முதங்கொண்ட

மாடலை மொழி குருகோர் வெண்கடகா வென்றன்னை கொண்டல் போல் வண்ணன் தன்னை முதலை திரைப்பட்டு நின்ன கைமாவு குரல் நெய்த கார்மில் வாழ் மன்னன் கண்ணனை சொல்லி பாடி தம்மால் தங்கடல் முதலை திரைப்பட்டு நின்ன கைமா கார்முகில் வாழ்வன் நன்கண்ணன் தம்மால் கரவரன் சொல்லு தங்கடல் வட்ட சொல்லி வட்ட சொல்லாரே தமக்கிரையான் தரிந்தன திங்களன் காலுகிறக்கு திங்கிழக்கும் பரந்தங்குணை தொடராதார் மண்கலகில் பிறப்பார் வல்வினமான மாறியாத்து பதினிரதன்னை தொழுதமித்தவினானை துள்ளி துள்ளி நின்ற போதுவட்டமாய் சாதிப்பதற்கு அது எங்கோதிருவை அங்கு வைத்துங்கு பிறந்தானே வீதிகள் தள்ளாதார் ஓடி உணர்ந்தவர் மன்னா எந்தவை பார்மணம் மத்தும் முத்துமாய் மாய பிறவி பிறந்தார் தனியன் தடங்கடல் சேர்ந்த பிரானை ஐவத்தருடைய என்ன பார்மல்கிடேனையமித்த பரங்குடனை நடைந்தாடு நெஞ்சம் குறைந்தனையாதே ஊன் மல்கை போல வளப்பார் உத்தமர்கள் செய்வார் அனந்தனருவி வடவுருவேங்கட தந்தை பேர்வலர்களே பிதத்து பித்தரண்ணே விரவோர கம்பகார உலகத்திலே கலைநாரே ஆர்வம் பெருகை குறைப்பார் அமரப்படுவார் ஆர்வம் தொடருவே வடவிருவேங்கட தந்தை பேர்வலர்களே பிதத்து பித்தரண்ணே விரவோர கம்பகார உலகத்திலே கலைநாரே ஆர்வம் பெருகி குனைப்பார் அமரப்படுவாரே அனைத்துலகும் பிரானே அமரமனத்தை யோகமணர்ந்து அவன் தன்னோருண்ண அல்லாதவரெல்லாம் தன்னை பெருமணி வண்ணனை செங்கன் மாலனை தேவவிரானை மலத்தினை வைத்த உள்ளம் குழைந்தழந்தானே பெருமையானந்தறிந்து பிறத்தவின் பேரவதே தேர்ந்தடியமல் நம்மை திருத்திப்படி உள்ளவல்ல ஆர்ந்த மூலத்துவனே அமரர் பிரானே தன் மலங்குரகோபால் நம்மை திருத்தி பணி வல்லவல்ல ஆர்ந்த மூலத்துவனே அமரர் தன் உலகேல மண்டவன் கண்டு வையம்பாணர் மனுகர் தேவ மத்தம் மத்தம் மத்தம் மத்தமாய் வெளிப்பட்டு வளைத்தால் பின்னம் ஜாலியாடாயினான் உலகேல மண்டவன் கண்டு வையம்பாடல் மலகர் வேவ மத்தம் மத்தம் மத்தம் மத்தமாய் முதல் மூவர்க்கு முதல் வந்தன்னை சாமமுள்ளே குழாரே தரங்கடல் கிடந்தான் தன்னை பரத்தன பரமனை பரஞ்சோதி குரமகாத்த குடானை மணிவண்ணனை குடத்தோத்தனை இரவணன் யானுரைக்கின்ற மாயவன் தீர்மையை எம்மனார் உழைப்பதன் அது நிற்கனால் நான் மகனும் மத்தம் மத்தம் முத்துமாய்

துயராய் தொழவில் தோயமனத்தராய் இறையன் எல்லா துயரங்களை அறமேதரு துன்பம் என்பவினையாய் அவையல்லனாய் உயர நின்றவாதியாய் உலகேலும் உண்டு வேண்டாம் தன்னை அகநஞ்சன அச்சுதன் தன்னை துயரக்கு மகன் தன்னையன்னே மத்தியிலே தஞ்சமாய் சந்ததாயொரு தானுமாயமையல்லனாய் எஞ்சில் அமரர் உளமுதல் மூவர் தம்முள்ளு மாறியே அவன்

பத்தரக மஞ்சள் பங்களாயிரத்தை பார்த்தால் பத்தராக கோடம் பயிலுமிழக்கரியானாய் கருத்துக்கு நண்டு மலியானாய் மண்கள் ஞான தீர்ப்பெல்லாம் அருள்கையும் வாழ

பேர் பயிலம் பிறப்பிடலாறு எம்மையாளம் பரமனை கண்ணனை அழிப்பிறான் தன்னை தொழுமாறை பூமணி வண்ணனும் பணையவர் கண்டு நாளம் பிறப்பிடதோடு எம்மையாளுடன் காணவும் நெருந்துடாய்ப்போதனை பொன்னறிந்த கருத்து எந்த பிரான் தன்னை பணியவல்லாரை பணியமவர் கண்டே ஓதம் பிறப்பிடதோடு எம்மையால் உடையார்கள் உடையார் பொன்னூலினன் பொன்முடியன் மத்தம் பண்கிறன் பிறகங்கே இடையார் பிறப்பிடலோடு எமக்கம் பெருமக்களுள்ள வல்லம் பரமலை கண்ணனை அழிப்பிரான் தன்னை துளிக்கும் தூமணி தன்னை உள்ளத்தை கொள்ளும் நம்மை தர்மசம்மாந்தரங்காத்து அடியார்களை கொண்டு போய் தம்மமறுத்து தந்தாலுனை கீழ் கொள்ளும் படைத்தவனை பெருமார்வனை உணர்வறியார் தன்னை

நமக்கே அடியார் அடியார் அடியார் அடியாங்குரு துவர்வேய அன்னை மகத்தருடையானே கரகாவன் குத்தேவன் தென்குலத்தொடவாவன் குத்தோவன் தொண்டர் மேல் முடிவு ஆரக்கேற்க சன்மான் செய்யாம புள்ளூர் கொடியான என்ன கிடக்கும் என்ன மூலகம் தொழுது தென்னீரடியான ஆழ்கடலை கடந்தாய் புள்ளோர் குடியானே அண்டாச்சம்பரில் நடியானே தன் இலங்கைக்கு இதய செத்த வந்தனே பாதகமே வானவர் திங்களை கோல் முடித்து என்ன தடவை தொழுவழுதுன்னை மையொழும் மாத்திரை போது ஓர் வீடுன்னு உறவரனே உண்மை விரும்புவன் மண் கொண்டதாமன ஏற மகிழ்ந்து

பூவையம்புள்ளுடையாய் புலந்தேமியாய் நெஞ்சம் புலம்ப பலகால பூவையங்கால பெறன் உலகோலமே தாமரை கண்ணதோ அஞ்சன நீளமே ஏ இன்ன எல்லாத முன்னிலாங்காலமே உன்னை என்னால் கண்டு கொள்வனே மூவடிதாவின் நகழ்வனே கஞ்சன பஞ்சித்து வாரண காணிய வேறுத்து உன்னையே பெருமா நலங்கள் உமையளந்தவருமானே நலங்கள் ஆயிரம் சொல்லும் அங்கே என்னாலே என்பவே யார் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன் தன்னை பலனாக முதிக்க இம்மானிடத்தை கவிமாறியன் கண்ணன் குரன் குறைமைமய உடனாயந்தயாய் எந்த பெம்மாத ஒளிவண்ணில்லாத பல்லோடு பாடல் நாளைக்கு மண்ணாமலையரை பாடி படைக்கும் பெரும்பொருள் மணிமொழி விண்ணவர்தாரை பாடினால் தன்னாகவே கொண்டு கொள்ளம்பயரில்லை குப்பையில தன்ன செல்வத்தை கல்லை முகந்து வேண்டெல்லாம் கலங்காதல் என் செல்வரை போதில்லை நாக்கினா முன்னமே காதை ஓராயிரம் செம்மேஞ்சலார் மொழி பேரும் உடைய பிரான எல்லால் மத்தியான் பச்சை பொய்கள் பின்னைக்கு மணாலனை ஆயபெரும் புகழ் இல்லையிலாதனபாடிப்போல் கழித்து அவன்தான் எனக்கு புகங்காதலர் மாய மனிதராய் என் சொல்ல நல்லேன் ஆயுண்ட நீர்வல்லல் அழிப்பினாரனை கேவலன் எம்மையஞ்சாதேத்தே வானவர் நாட்டைய நீ கண்டு வல்லனே வீடந்தலன்னு பலனாயிக்கு இவ்வுடல் நீங்கி போய் சென்னு சென்னாயில் ஏற்கெம்பெரும் புகழ் வன்குருவன் சொல் ஆயிரத்தொலைவையவார்பத்து வெளிப்பட்டு உண்மையுடைய உழைக்கவள் தண்டு கொண்டு அசுரனால பலபொருளா நன்மையுடையவன் சேர் பலவப்பேத்தா வெளிப்பட்டு தங்குடைய கலந்து உண்மையுடைய விளக்கவள் வாழ் தண்டு கொண்டு வெல்லோர்ந்து நன்மையுடைய வரக்கார் அசுரமாட பலபொருளா நன்மையுடையவன் சேர் பலவப்பேத்தா நானார் குரவிரவேண்டடங்குடல் கோலரவேரே பிரமவன் போலவோகுணர்ந்த குடிமொழி வண்ணன் கண்ணன் கொடை பொள்ளைக்களாவே அசுரரை காய்ந்தவம்மான் கட்டியை தேடைய முறை நண்பாலை கடியை கரும்புதன்னை அறிவின்வாரனை காத்துணர்ந்த அரபர்கள் மூத்த திருபுரம் செத்தவனம் மகன பின்னமங்கிய போர் பொருளிரை புள்ளை கலாவியா மாயனை ஆயனை பச்சக்கர தரியனை அச்சுதனை பார்த்து யா நிறைய ஒரு நாள் ஒரு மாது எல்லா உலகங்களிய படர்புகள் பார்த்தனம் உடனே

மாய் நலமாய் இன்பமில் வெண்ணடவாயே இதய நல்வான் சுவர்க்கங்களுமாய் பலபலமாய மயக்கங்களால் இன்பமே விளையாட்டுரையானை ஏதும் ஏதுமல்ல அழகமல் சூழலியன் അല്ലി മലർ മകൾ മഴക്കേക്കൾ അകയെന്നിട്ടും അമ്മ കൊണ്ട് എല്ലാ കർമ്മങ്ങളും എല്ലയിൽ മായന കണ്ണനെ താഴ്വത്തെ യാനാത്തുടരുളി മൂർത്തി തുളായളങ്ങൾ പെരുമാൻ മിക്കമിഴ് മായങ്ങളാൽ ഉയരം ചെയ്ത് വേണ്ടുമൊരു മുതലാ உலக எல்லாரும் எவைய தன்னுலக்க விளங்க விளங்க வல்லானை பெற்று ஒன்னம் தளர்வில பெண்ணும் மறந்த தனிமுதல் ஞானமன்னாய் அளவிடம் பெண்கள் அறியாமைய அறிவாயிரத்தை பூரங்களை தயிரனுடனை கிளவரை மாயனை கண்ணனை தாழ்வத்தே யானில் நம் கேடு പരനാരായണത്ത് ഇവയുമൊരു ഭക്തം പയുത്തമല്ലാരത്ത് പടലാറായിരത്ത് ഇവയുമൊരു ഭക്തം പയുത്തമല്ലാരത്ത് നളനടയോ ഇവന്നെ ഇടം തരേ பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் பல்லாண்டு மணிவண்ணா காப்பு அடியாமாடன் நின்னாடம் பிரிவெண்ணியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவாதோதுவளத்தையும் பல்லாண்டு முழங்கு அப்பாது தண்ணியமும் பல்லாண்டு பராக்கிரமா ராமானுஜாதிவியாக்யா శ్రీరంగ శ్రీమణవద్రవాణిలం సంవర్ధయ శ్రీమన్ శ్రీరంగ శ్రీమణవద్రవాణిలం సంవర్ధయ నమ పరమ ప్రాప్య దేవత్యాని ప్రవణం వందే పిళ్ళే

கடல் சோழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுடியே